என்னென்ன குணம் நிறைந்திருக்கணும் பல குணங்கள் திருக்குறள் தான் திருக்குறள் தான் இருக்குது அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்வு ஊன்றிய தூண் திருக்குறள் அன்பு பெருமானத்தில் இருக்கிற அன்பு யாருக்கு இருக்கு ஒருத்தருமே இல்லை அவனுடைய அன்பு நான் செய்யத்தகாததுக்கு வெக்க பண்ணும் செய்யத்தகாது செஞ்சுட்டா வெக்க பண்ணும் அதெல்லாம் கூட பாருங்க ஏதேனும் இப்ப ஏதேனும் ஒரு புத்தகம் இருந்தது அதை நம்ம போற பக்கம் மேய்ச்சிட்டு வச்சு அப்படிங்கிறோம் அதான் நாணம் நமக்கு இருக்கிற ஆண்களுக்கு இருக்கிற நாணம் என்னன்னு கேட்டீங்கன்னா வெக்கம் என்னன்னு கேட்டா செய்ய தகா செய்துட்டா அப்படி செய்யறமே துடிக்கிறமே அது நாணம் பெண்களுக்கு இருக்கிற நாணம் என்னன்னு கேட்டா தன்னுடைய அம்மா கிட்ட பேசும்போது கூட என்னப்பா சாப்பிடலையா இன்னும் படிச்சுட்டு இருக்கே அப்படின்னு சொன்ன உடனே இந்த வந்துட்டம்மா அப்படின்னு கீழே குனின்னு சொல்லணும் இந்த வந்துட்டேன் அப்படிங்க கூடாது சிவ சிவ அப்படியாக திருக்குறள் இருக்கு அவ்வளவுதான் சொல்லலாம் <laughs> அப்படியாக திருக்குறள் பெத்த தாய் எதுன்னு சொன்னா கூட தலை நிமிர்ந்து பேசாமல் இருக்கிறது இருக்கு அது பெண்களுடைய நாணம் வந்துட்டோமா முடிச்சுட்டு வந்துட்டோமா அப்படின்னு சொல்றது ஆகவே பெண்களுக்கு இருக்கிற நாணம் பேரு ஆண்களுக்கு இருக்கிற நாணம் வேறு ஆனா நாணம் என்ற ஒன்று இரண்டு பேருக்கும் பொது இது இந்த உலகத்துல யாருமே சொல்ல திருவள்ளுவர் சொன்னது என்ன சொன்ன கற்பன்று வைத்தால் இரு கட்சிக்கும் பொது வைப்போம் உங்க தாத்தா நாணம் என்று சொன்னால் இரு கட்சிக்கும் புதில் வைப்போம் நாங்க டாம் டாம் பண்ணிக்கல நீ டாம் டாம் பண்ணிக்கிற அவ்வளவுதான் விஷயம் இவ்வளவுதான் அல்லவா பெரியவங்க பெரிய பெரிய காரியத்தை செய்துட்டு அமைதியா இருந்துட்டாங்க இவன் ரெண்டு ஒண்ணு செஞ்சிருவான் இதனால் சகலமான பிறகு தெரிவிப்பது என்னவென்றால் அப்படின்ற இதுதான் நமக்கு முன்னோருக்கு இருக்கிற வேற்றுமை இல்ல சான்றோர்கள் சான்றோர்கள் இல்ல பல அருமையான காரியம் செஞ்சிருப்பாங்க யாராவது போய் ஐயா தாங்கள் தானா சிவ சிவ அரியே நீங்க செய்தோ பெருமான் செய்ய அப்படி விட்டுருவாங்க இவன் நான் என்ன பண்றது பெரியவங்களுக்கு நமக்கு இருக்கிற வேற்றுமை சொல்லத்தான் வேணும் அப்ப அன்பு நாணம் ஒப்புரவு எல்லாருக்கும் ஒப்புரவு இருக்குங்கிறது மனுஷனுக்கு சொல்றோம் பெருமானுக்கு எல்லா உயிர்களுக்கும் ஒப்புரவு ஒப்புரவுனா உதவி இன்ன உயிர் இன்ன இது என்பது கிடையாது ஒரே சேரும் எண்பத்தி நான்கு நூறாயிரம் யோனி பேதங்களுக்கும் அவனுக்கு ஒரே ஒரு தன்மை தான் இது மனித உயிர் இவன் படித்தவன் இவன் படிக்காதவன் தமிழன் அவன் ஆரியன் இந்த பேச்சுக்கு எழுந்த அதுபோல உயிர்களிலே இது வந்து பெரிய ஆறரை அடியே உட்கார்ந்துருக்குது எறும்பு சின்னதா போகுது என்பதில்லை அந்த எறும்பும் உயிர்தான் திரு எறும்பியூர்னு ஒரு போயிட்டு வந்தீங்கல்ல திருநடுங்கலத்துக்கு முன்னால எறும்பு வழிபாடு செய்த மலை அது எறும்பியூர் நாவுக்கரசர் அங்கெல்லாம் சென்று பாடியிருக்க நல்லா திரு எறும்பியூர் திருத்தாங்க அது மாதிரி அந்த எறும்பு முதல் பெரிய இது வரையிலும் எல்லாம் ஒரே தன்மையில கருதும் அவே ஒப்புரவு கண்ணோட்டம் கண்ணோட்டம் என்ன அப்படின்னு கேட்டா உயிர் எந்த உயிர் எந்த மாதிரி கடினப்பட்டாலும் உடனே அதுக்கு பரிவு செலுத்துவது ஆனா இப்ப கண்ணோட்டம்னா விளங்காது ஏன் நாம தமிழன் தமிழ்நாடு அதனால விளங்காது தாட்சண்யம்னு விளங்கும் தாட்சண்யம்னு விளங்கும் ஏறத்தால ஒரு இருபது ஒரு ஒரு ஒரு ஒரு நானூறு ஐநூறு ஆண்டுக்கு மேல இருந்து குட்டிச்சுவராகவே போயிட்டோம் அதுபோல வைராகியம் விளங்குது உறுதிப்பாடு விளங்கல என்ன பண்ண அதனாலதான் இந்த வேற்றவருடைய ஆட்சி வந்ததுன்னு சொன்னா நம்முடைய மொழி நம்முடைய பண்பாடு நம்முடைய அமைப்பு எல்லாம் மாறும் அதனாலதான் பாரதி நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம் இனி நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம்னா அப்ப அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மை வாய்மை என்னன்னு தெரியும் ஆகவே இந்த ஐந்து குணங்களும் நிறைந்திருந்தால் தான் சான்றோர் நம்ம பெருமான் எத்தனை நல்ல குணங்கள் உண்டு அத்தனையும் சேர்ந்திருப்பதனால உத்தமன் உத்தமன் நம்ம சம்பந்திக்கு என்ன பேர் தெரியுமா சம்பந்தி என்ன யாரு திருமால் புருஷோத்தமன் புருஷோத்தமன் புருஷர்களில் உத்தமன் அப்ப ஆடவருடைய அந்த இனத்திலேயே ஒரு உத்தமன் இருக்குமானா அது எங்க திருமால் தான் பயனவர்கள் இல்ல அவங்க என்ன சும்மா இருப்பாங்களா இங்க உத்தமன் அவங்க புருஷோத்தமன் அப்படின்ட்டான் புருஷர்களில் எங்க பெருமானை விட வேற யாரும் உத்தமர் கிடையாது அவங்க புருஷோத்தமன் என்றார்கள் நாம உத்தமன் என்று சொன்ன உத்தமன் அத்தன் அத்தன் நமக்குரிய தலைவன் அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேனலாம் யார சுந்தர் அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேனலாமி அத்தனை என கருளியவார் ஆர்வருவார் அச்சோவி அத்தாவுன் ஆடல் காண்பான் அடியேன் வந்தவாறு சிவ சிவ அதனால திருமுறைகள்ல அத்தன்கிற சொல்லு பல இடங்கள்ல வருது அதனால ஒன்று எடுத்து சொன்ன ஆகவே அத்தன் தான் தலைவன் எனவே உத்தமன் அத்தன் உடையான் என்ன உடையான் எல்லா உயிர்களையும் அடிமையாக உடையவன் அடிமையான் அவன் ஆண்டான் நாமெல்லாம் அடிமை அதனால அடியன் நினைந்து உருகி உடையான் அடியே நினைந்து உருகி அவன் திருவடியே நான் நினைந்து நினைந்து உருகி மத்த மனத்தோடு மாலிவன் என்ன மன நினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட சிவ சிவ இப்ப திருப்பெருந்துறை வர்றதுக்கு முன்னாலே மாண்புமிகுதான் மாண்புமிகு அமைச்சர் தான் திருப்பெருந்துரை வந்து பெருமானால் ஈர்க்கப்பட்டு அவருடைய உபதேசம் பெற்ற உடனே மிக அல்ல மாண்புமிகு அல்ல என்ன மிகச்சிறந்த அடியவர் அப்படி ஆயிட்டார் ஆனால் இது ஊருக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டா நேற்று இந்த திருப்பெருந்துறை இந்த பணம் எடுத்துக்கிட்டியா மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் தான் ஐயா அவர் இன்னைக்கு திருப்பெருந்துறையில குடமுடுக்கு விடா இங்க இருந்தாவது நினைங்க திருப்பெருந்துறையில் குடமுழுக்கு விழா இன்னைக்கு என்னமோ எங்க வாழ்நாள்ல ஒரு இருபது ஆண்டுக்கு முன்ன ஒரு தரம் போனது இன்னைக்கு உண்மையாவே அதே நினைவா இருக்குது என்ன கேட்டா திருப்பெருந்துறை குடமுழுக்காச்சு ஆச்சு திருமுழுக்க என்ன பண்றது திருவாத ஊர்ல தோண்டிய வேட்டமுடைய பெருவான் அப்ப அவர் வீடெல்லாம் கூட சின்ன வீடா அப்படி இருக்கு அப்படி பாத்துட்டு வந்தோம் யாழ்கீத சுந்தரம் மதுரையில ஒருவர் நல்ல அன்பர் அவர்லாம் இறந்துட்டா இருப்பார் வாங்கய்யா நான் வச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருவாதூர் போய் மதுரையில் இருந்த போது அரஹா இதாயா அவர் இருந்த வீடுன்னு சொல்றாங்க ஐயா இதாயா இதெல்லாம் சொல்றாங்க என்று சொன்னார் அதனால இப்ப அத இன்னைக்கு திருவாதூர் குடமுழுக்கு திருநெடுங்கலம் குடமுழுக்கு திரு பட்டீச்சுரம் பட்டீச்சுரம் நாளைக்கு பட்டீச்சுரம் நாளைக்கு வந்து நெய்வேலி குடமுழுக்கு நெய்வேலியில பெரிய நடராஜா வச்சிருக்காங்க அது இன்றைக்கு இன்றைக்கு குடமுழுக்கு இப்படி பல இடங்கள்ல இருக்கு எனவே இங்க உடையான் அடியே நினைந்து உருகி இப்படி உருக ஆரம்பிச்ச உடனே திருப்பெருந்துரை வந்த மாத்திரத்திலேயே பெருமானால் ஈர்க்கப்பட்டு இவருக்கு மனம் எல்லாம் எங்க ஆயிட்டது இதுவரைக்கும் உலகம் அரசன் அமைச்சர் வந்து பாண்டி நாடு என்றெல்லாம் இருந்தது போய் இப்ப பாண்டி நாடும் இல்லை அரசனும் இல்லை இவர் அமைச்சரும் இல்லை பின் எப்படின்னாரு இதுவே பித்தாயிட்டார் எது திருப்பெருந்துறை திருப்பெருந்துறை திருப்பெருந்துறை திருப்பெருந்துறை அதனால ஊர்ல இருக்கவங்க என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா என்னப்பா நம்ம மாண்புமிகு அமைச்சர் நல்லபடியா தான் இருந்தார் பாருங்க இந்த திருப்பெருந்துறை போனாரா அதுல இருந்து சரியா இல்லையனர் பின் என்னது மத்த மனத்தோடு மத்தம்னா கொஞ்சம் புத்தி கோளாறான மனம் மத்த மனத்தோடு மால் இவன் அன்னிலிருந்து சரியாவே பேச மாட்டேங்கிறார் ஐயா ஐயா ஒரு திருவாத ஒரு தானா யாரும் ஒரே யாவரும் கேளுங்கிறார் ஐயா ஒரு அப்பா அப்பாலாம் இருக்காங்களான்னாரு பெருமானே அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ இப்படிங்குது அதனால அன்னிலிருந்து சரியான பேச்சும் இல்லை மத்த மனத்தோடு மாலிவன் என்ன மால்னா மயக்கம் பொருந்தியவன் என்ன தத்தம் ஒத்த மனத்தோடு அவர் தான் தானே என்னென்ன பட்டம் கொடுக்கறாங்களோ பட்டம் கொடுத்துட்டாங்களாம் பாவம் <laughs> அது பட்டம்னு தான் வச்சுக்குவாங்க பெரியவங்க திட்டம் வச்சுக்க மாட்டாங்க சரி அவர் கொடுக்கற பட்டம் அது வச்சுக்கணும் அதனால மத்த மனத்தோடு மாலிவன் என்ன மன நினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட அவங்க மனசுல என்னப்படுதோ அது சொல்றாங்களாம் பாவம் இவர் மேல எப்படியோ இருக்கு அந்த காதல விழுந்திருக்குது ஏனென்றால் இவர் என்ன பைத்தியமா என்ன இல்லையல்லவா பெருமான் மீதே ஈடுபாடு கொண்டிருக்கிறார் போறவன் நாலு பேர் என்ன சொல்லுவான் நாலு வாக்கில் பேசுவான் மனுஷன் திருப்பெருந்துரை போனார் சார் மூளையே பூட்டு என்ன பண்றது <laughs> நல்ல மூளையோடு இருந்தவர் தான் மாண்புமிகு அமைச்சராக இருந்தவர் தான் இப்போ ஒன்றும் இல்லையே மனுஷன் அப்படின்னு நாலு பேர் சொல்லியிருப்பான் சிவசிவ சிவசிவ அதையும் காதில் வாங்கிட்டு போயிருக்கு <laughs> அதனால இதை பதிவு பண்ணிச்சு இந்த பாட்டில் என்ன சொல்றாங்க ஒரு காரம் அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க ஒத்தனை ஒத்தனை சொல்லிட நான் எப்படி இருக்கிறேன் ஊரூர் தெரிந்து எவரும் தத்த மனத்தன சொல்லிட அப்படி சொல்லி கொண்டிருக்க எனக்கு என்னன்னாரு எனக்கு அதை எல்லாம் ஒரு கவலையும் இல்லை தத்த மனத்தன பேச எஞ்ஞான்றுகொல் சாவதுவே நான் இப்படி எல்லாராலையும் தூற்றப்பட்டா தூற்றப்படுவதே கூட எனக்கு நல்லதுதான் ஏ இதனாலாவது பெருமானே பாத்தியா மணிவாசன் மாதிரி ரொம்ப அடியவன் என்று ஒரே சொல்லுது நம்ம ஆட்கொண்டவன் நாம் விட்டுட்டு வந்துட்டமே என்று மீண்டும் வந்து என்னை அழைச்சிட்டு போக மாட்டியா அதனால எனக்கு ஊரை பற்றியோ ஊராரை பற்றியோ எனக்கு கவலை இல்லை உன்னுடைய திருவுள்ளம்தான் வேணும் அதனால இது மாதிரி ஊரார் சொல்றத கூட நான் விரும்புறேன் பின்னால கூட சொல்லப்படுற அருமை அருமை பார்த்தீங்களா நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடைத ஆழ்த்தான் ஆண்டு கொண்டவா பாடுதுங்க நம்மானாய் கவலையே பல்லது ஊர்ல இருக்கிறவங்க நாலு பேர் நாலு சொன்னா சரி நல்லா சொல்லட்டுமே இன்னும் பத்து பேர் சேர்ந்தான் சொல்லட்டுமே அப்படின்னு சொல்லி நாட்டார் நகை செய்ய ஆனா அடியேன் நாம் மேலை வீடைத நான் என்னுடைய அளவில் நான் முன்னேறி கொண்டிருக்கிறேன் பெருமானுடைய திருவள்ளை பெற்றுக் கொண்டிருக்கிறேன் அதனால் இப்படியாக ஆட்டான் ஆண்டு கொண்டவா பாடுதும் என்னால படிக்க போறோம் ஆகவே தத்த தத்தமனத்தன சொல்லிட ஊரூர் தெரிந்து எவரும் பேச எஞ்ஞாண்டுகள் சாவதுவே நான் அப்படி பலரும் பேச நான் இறப்பேன் என்றால் அதுவே எனக்கு போதும்பா ஏன்னா உன்னை அடியான் என்று தானே பேசுறாங்க பேசிட்டுமே பேசிட்டு வேற எந்த தப்பும் பண்ணலையே இது ஒண்ணுதானே ஓட்டுங்க இப்படி எல்லாம் ரொம்ப அருமையா சொன்னார் சாவ முன்னால் தக்கன் வேள்வி தகர்தென்று நஞ்சம் மஞ்சி ஆ என்றா என்று அவிதாவிடும் நம்மவர் இது ஒரு அருமையான பாட்டுன்னு கூட நான் மேற்கொள்ள சொல்லியிருக்கேன் ரொம்ப கிண்டலா சொன்ன பாட்டு திருவாசகத்துல சாவ முன்னால் வேள்வி தின்று பிரியாணி சாப்பிட்டார் யாரு எல்லாம் ஒரு நாள் அதனால என்னன்னாரு ஏன் அப்படி சாப்பிட்டாரு அவன் தலையெழுத்து சாகர காலம் அதனால சாப்பிட்டான் பாவம் ஏன் சார் பிரியாணி தின்னா அப்படி ஆகுவாங்களான்னாரு பிரியாணி தின்னா ஆக மாட்டாங்க மணிவாசர் அல்ல அந்த தேவர் அப்படி ஆனாங்க ஏன் அப்படின்னாரு எந்த வீட்டுல சாப்பிடணுமோ என்ன சாப்பிடணுமோ அதை சாப்பிடணுமே தவிர எந்த வீட்டுல வந்து கூப்பிட்டாலும் போயிடுறது வாழைமரம் கட்டினாலே உள்ள போடுறத ஆமா அவங்க பல வீட்டுல கல்யாணமா இருக்கு காட்சியா இருக்கு அல்லது கொண்டாடிப்பாங்க அல்லது பையனுக்கு இது அவங்களோட சஸ்திதி பூர்த்தி அறுபது ஆண்டு மணி விழாவா இருக்கும் பல காரியமா இருக்கலாம் எங்க வாழை மரம் கட்டுதுன்னு பார்த்து உள்ள நுழைஞ்சு விடுறத அது மாதிரி நுழைஞ்ச ஆட்கள் <laughs> சாவ இதெல்லாம் எப்ப இறந்ததுனாரு முன்னாள் இன்னைக்கு கிமு கீப்புக்கெல்லாம் அப்படிப்பட்டது உன் கிபி கிமு எல்லாம் முன்னாள் என்ன நடந்தது சொல்லுங்க நேரு வேள்வி தகர் வேள்வி செய்யும் போது ஆடுகள்லாம் கூட வைத்து அதை பலியிடுறத வச்சிருந்தாங்க வச்சிருந்தாங்க அதனால் தான் அந்த வேள்வி தமிழனுக்கு உடன்பாடல்ல நமக்கு உடன்பாடல்ல இந்த மாதிரி உயிர் பலியிட்டு செய்கின்ற வேள்வியை நாம் சுத்தமா ஏற்றுக்கலாம் அப்பர் சுவாமிகள் ரொம்ப அருமையா சொன்னார் எரி பெருக்குவர் ஐயா இந்த மாதிரி யாகத்துல வந்து அந்த வேள்வி அப்படியே நெருப்பு அப்படியே தகதன்னு வரும்படியே செய்வார்கள் அதை என்ன நினைப்பாங்க எங்க பெரும் எங்க நம்ம சைவ பெருமக்கள்னா அந்த மாதிரி எரிகின்ற வடிவமே எங்கள் பெருமான் தான் நினைப்பாங்க ஆனா ஆரியர்கள் என்ன நினைப்பான்னு கேட்டா அந்த எரிய அக்னி பகவான் நினைப்பாங்க அக்னின் அந்த அக்னி மூலமா இந்த உயிர் கீரதெல்லாம் கொடுத்து இன்னார்கிட்ட போய் சேர் இந்திரங்கிட்ட கொண்டு கொடு துருதி தி ப்ராப்பர் சேனல் யாரு அக்னி அவங்களுக்கு அவன் கூரியர்லயும் போலாம் ரெஜிஸ்டர் போஸ்ட்லயும் பண்ணுவான் ஏதோ பண்றான் ஆக யாரு அக்னி அது அதன் வழியாக அந்த ஆட்டுக்கடாவை யாருக்கு சேர்த்து இந்திரனுக்கு சேர்த்து என்னப்பா உனக்கு வேணும்னு சொன்னவனே அவங்களுக்கு இந்திர செல்வம் வேணுமா நல்ல செல்வம் எல்லாம் எந்த ஊர்ல இருக்காங்கப்பா இந்த ஊர்ல இருக்காங்கன்னா அந்த இந்திரனுடைய தயவை பெறுவது அந்த மாதிரி யாகம் தான் அவங்க செய்யறது எனவே அந்த வேள்வி நமக்கு முற்றிலும் உடன்பாடன்று அந்த வேள்வியும் வேள்வி அல்ல பின்ன இந்த மாதிரி அந்த எரி வருகிறது பாருங்க நெய்யை ஊற்றி ஊற்றி வருகிற அந்த நெருப்பினுடையது இது அது பெருமானி சிவருமானி அது என்ன செய்யணும்னா இந்த நெய் போன்ற பொருட்கள் அல்லது தேங்காய் போன்ற பொருட்கள் பழம் போன்ற பொருள் பொண்ணுமே தவிர ஆட்டுக்கடாயும் கோடியும் போட்டக்கூடாது புடவை போடலாம் சிவாஜி புடவை போட போடுவாங்க அதெல்லாம் கூட சொல்றேன் எப்பொழுது வந்தது என்பதெல்லாம் எண்ணும் எண்ணணும் பலது நம்ம எங்கேயோ போய் திசை திரும்பி இருக்கிறோம் எண்ணணும் அல்ல அப்பர் சுவாமிகள் எரி பெருக்குவர் இந்த மாதிரி வேள்வி செய்வார்கள் அவ்வெறி ஈசனது உருவென அருகிலா அது பெருமானுடைய வடிவம் அல்ல அது அக்னி பகவாங்கிறீப்பா அது வேற இவர் மூலமா வேற எங்கேயோ கொண்டு போய் கொடுத்து என்னென்னமோ பண்றேங்கிறீங்களேப்பா என்றார் அப்பர் சுவாமி இப்ப ஞான சம்பந்த பெருமான் வேள்வி செய்வதற்காக தன்னுடைய தந்தையார் வேள்வி செய்வதற்காக பெற்ற பொருளை அப்பாட்ட கொடுக்கும் போது கூட இது சிவவேள்வி செய்வதற்காக கொடுக்கப்பட்டது அப்பா நீங்களும் நம்ம சீகால இருக்கிற எல்லா அன்பர்களும் சேர்ந்து இது செஞ்சா கூடப்பா இந்த பணம் எடுக்க எடுக்க குறையாதுப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறது அதனால சிவவேள்வியை தவிர அவ வேள்வி அல்ல இது ஒரு இடத்துல வந்துட்டு வந்துட்டு போது சொல்லிவிடுறேன் வந்துட்டு போது சொல்லிவிடுறேன் திருக்குறள் படிக்கிறவன் ஒரு குரல் அருமையான குரல் பரிமையாளர் பரிமையாளர் போல ஒரே எழுதிய வரி இல்லைன்னு நான் சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் இப்ப பரிமையாளருக்கு கருப்பு கொடி இந்த சுத்தமா கருப்பு கொடி ஆமா ஆமா இதுல ஒண்ணு மாற்றமே கிடையாது என் என்னுடைய பதிப்புல எழுதியே இருக்கிறேன் இந்த எட்டுணையும் திருவள்ளுவர் கருத்தன்று பொருந்தாது என்று அதுக்கு நம்ம அந்த மாதிரி சில இடங்கள் நம்ம மறுக்க தான் வேணும் கொல்லாமைங்கிற அதிகாரத்துல முன்ன சொல்லியிருக்கேன சொல்லியிருக்கேன மனோரம் தெரியுமா சொன்ன கொல்லாமைங்கிற அதிகாரத்தில் ஒரு குரல் சொல்லியோ சரி அருமையான ஒரு திருக்குறள் திருவள்ளுவர் சொன்னார் திருவள்ளுவர் இந்த வேள்விக்கெல்லாம் மறுதலையானவர் எந்த வேள்வியை அதனாலதான் முழுமையான தமிழர் திருவள்ளுவர் அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை ஆமா ஆமா அது என்னமோ இவங்களுக்கும் என்னது ஆதிங்கிறவனுக்கும் அந்த இவளுக்கு பறச்சிக்கு பிறந்ததெல்லாம் வெறும் வேட்டு கட்டு கதைகள் திருவள்ளுவர் இருந்தார் நல்ல ஒரு ஞானி நல்ல தமிழர் நல்ல சமய உணர்வுடையவர் நெறியில் அவர் போல இந்த இமயமலையின் உச்சியில் இருந்தவங்க வேற யாரும் இல்லை அப்படிப்பட்டவர் அவ்வளவுதான் தெரியுது வேற ஒன்றும் தெரியல மனைவி வாசிகி இதெல்லாம் நமக்கு அதை தண்ணி இழுத்தா கூட்டணும் வந்த உடனே அப்படியே நின்றுது இதெல்லாம் நம்முடைய கற்பனைகள் என்னென்ன உண்டு அதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம் பின்னால திருவள்ளுவர் ஒரு இருந்தார் நல்ல தமிழர் நல்ல ஆய்வாளர் அறமே உணர்வுடையவர் நல்ல சமயப்பட்டுடையவர் இவங்க இவங்க போடுற மாதிரி திருவள்ளுவர் இப்படி குஸ்தி மாதிரி போடுறது அது திருவள்ளுவர் அல்லங்கிறது நான் சொல்லிக்கிறேன் கும்பிடவே மாட்டேன் திருவள்ளுவர் பரம சாதுவா இருக்கிறவர் போய் நீ நூத்தி இருபத்தி ரெண்டு அடி இல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு அடி வச்சா கூட நான் தூக்கிஞ்சிடும் நீங்க ஆயிரத்தி முன்னூத்தி பத்து குரல் யோகிதைய படிச்சுட்டு அந்த உருவத்தை சமைங்கப்பா நானும் பார்த்தது இல்ல நீயும் பார்த்ததில்ல ஆனால் ஆயிரத்தி முன்னூத்தி பத்து குரல் இருக்குல்ல அது கொண்டு அவருடைய உருவத்தை சமைக்கணும் இல்ல அருமையான சமய நெறியா உடையவராச்சிய நீ வெறுமை நிறுத்தினே அப்படியே ஒயிட் வாஷ் பண்ணி விட்டியப்பா அவர் தான் திருவள்ளுவரை ஏன்ப்பா சரி பண்ணும் அதனால நன்றாகும் ஆக்கம் பெரிதனினும் சான்றோர்க்கு கொன்றாகும் ஆக்கம் கடை ஒரு திருக்குறள் கொல்லாமிங்கிற அதிகாரத்துல வேள்வி எப்படி தூக்கிறது தெரியுங்களா வேள்வி இல்ல ஐயா வேள்வியில ஏதேனும் உயிர்கொலை பண்ணா கூட பரவாயில்ல ஆனா நமக்கு ஏதேனும் பதவி கிடைச்சதுன்னா நல்லது என்பது யாருடையது அந்த வேள்விக்காரங்க எந்த வேள்விக்காரங்க ஆரியருடைய வேள்வி அவங்களுக்கு வேண்டியது நன்மை அதனால ரெண்டு ஆடல்ல ஒரு நாலு ஆடு கொடுத்தீங்கன்னா யார் இந்திரனுக்கு உனக்கு இந்திர பதவியே கிடைச்சிருமா சரி நாலு ஆடுன்னு நாற்பது ஆடு அடி அப்படிமா இங்க மூச்சு பறிவிடாது சிவசிவே சிவசிவே சிவசிவே நன்று ஆகும் ஆக்கம் பெரிதெனினும் நீ வேள்வியிலே சில உயிர்களை பலியிட்டால் அதனால் வருகின்ற இன்பம் நன்று ஆகும் ஆக்கம் பெரிதெனினும் ஐயா இந்திர பதவியா பிரம்ம பதவியா திருமகள் பதவியா குபேர பதவியா நீ ஒண்ணு கிடைக்கிற காரியமா என்று நீ வேள்வியில அந்த மாதிரி கொலை பண்ணினால் அந்த பதவி கிடைக்குமானாலும் கிடைக்கும் என்று நீ கூறினாலும் நன்று ஆகும் ஆக்கம் பெரிதெனினும் இந்த வேள்வியில கொலை செய்து அதனால் வருகிற நன்மை உனக்கு பெரிதென்று நீ கருதினாலும் சான்றோர்க்கு நல்ல ஞானியர்களுக்கு கொன்று ஆகும் ஆக்கம் கடை ஒரு உயிரை கொன்று அதனால ஒரு பெரிய நன்மையை வருவது என்பது கடை மட்டம் மட்டம் போட யாரு திருவள்ளுவர் திருவள்ளுவர் உனக்கு ஒரு உயிர்ப்பலி செய்து அதனால் வருகின்ற ஆக்கம் வரும் என்பதாலும் கூட நாங்கள் அதை எங்க இருக்கிறோம் எட்ட ரெண்டு நல்ல ரெண்டு கோடி மயில் எட்ட தூக்கிஞ்சிரும் இதுதான் திருவள்ளுவர் இவர் தான் திருவள்ளுவர் இவர் தான் திருவள்ளுவர் இதுல பரிமையாளர் என்ன பண்ணி விட்டாரு பரிமையாளர் என்ன பண்ணி தொலைச்சாருன்னா பெருந்தப்பு பெருந்தப்பு இந்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்ல இந்த மாதிரி தப்பு பண்ணது இந்த உடல்தான் தான் வன்மையா கருப்பு கொடி பிடிச்சு பரிமேலகரே இறங்காதீர் கருப்பு கொடி அப்படின்னு சொன்ன இது திருவண்ணாமலை இங்க இறங்கி வரலாம் நினைச்சேன் உம் கருப்பு கொடி இறங்காதீர் இறங்காதீர் இறங்காதீர் அப்படி பிடிக்க வேண்டிய என்ன பண்றது என்ன எழுதினார் தெரியும் அந்த குரல்ல ஆனா படிச்சவன்ல இந்த படிச்சதுனால அது அது நகாஸ் பண்ணி அதை முதல்ல உணரணுமே அப்புறமல்ல நீ கற்பூர் பிடிக்கிறதுக்கு அதனால நன்று ஆகும் ஆக்கம் பெரிதனினும் இது எந்த எந்த அதிகாரத்தில் இருக்குது கொல்லாமிங்கிற அதிகாரத்தில் இருக்குது இந்த கொல்லாமிங்கிற அதிகாரம் எந்த பகுதியை சார்ந்து இருக்குது துறவரவியல்ல சார்ந்திருக்கு துறவரவியல் இருபத்தி நாலு அதிகாரம் வரைக்கும் இல்லறவியல் புகழ் வரைக்கும் இருபத்தஞ்சு அருளுடைமை இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தி எட்டு முப்பத்தி ஏழு வரைக்கும் துறவரையல் இது இதெல்லாம் ஒரு இது இதெல்லாம் ஒரு கூட அஸ்திவாரம் அஸ்திவாரம் இப்பொழுது நாம் எங்கே படித்துக் கொண்டிருக்கிறோம் துறவரவியல் படித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்றது அது சரி சாமி துறவியல் படிச்சுட்டு இருக்காங்க அதனால நன்று ஆகும் ஆக்கம் எங்க வேள்வியில எங்க வேள்வியில என்ன சொல்லுது ஐயா ரெண்டாடல்ல இது போல இந்த மாதிரி வேள்வியில கொலை செய்ததனால் வர நன்மை பெரிதென்று யாரு கூறப்பட்டதுன்னா இல்வாழ்வாருக்கு கூறப்பட்டதாயினும் அதாவது இங்க நன்றாகும் ஆக்கம் பெரிதென்று எங்க எங்க வடநூல்ல சொன்னது இருக்குன்னு கேட்டா இல்லறத்தாருக்கு சொல்லிச்சுப்பா இங்க திருவள்ளூர் யார துறவிகளுக்கு வேணாம்னு சொல்லிவிட்டார் இப்படி பிடிச்சுட்டாங்க எங்க வேள்வியில சொன்னது சொன்னதுதான் அது சொன்னது அது இல்லறத்தாரு சொன்னது இங்க இங்க சான்று திருவள்ளுவர் யாரு சொல்றாருன்னா துறவிகள் கூடாதுன்னு சொல்லிட்டார் அப்ப இல்லறத்தானாயின் அடி அப்படின்ட்டு இது பொருந்துமா பொருந்துமா அதனால அப்போ எங்க எங்க வடமொழி அதாவது வடமொழியில சொன்னதும் திருக்குறளும் ரெண்டும் வேறுபடாதது என்று எழுதுகின்ற கருத்து அவருக்கு உண்டு யாருக்கு நாம் என்ன சொல்றோம் எங்கெல்லாம் நன்மை இருக்கிறது நாங்க ஒத்துக்கொள்வோம் இல்லையானால் தூக்கி எறிஞ்சிடுவோம் அதான் தமிழனுடைய பண்பாடு இங்கே உங்களது அன்பிட் நாங்க வேள்வி ஒத்துக்க மாட்டோம் இவர் என்ன பண்ணாரு இல்ல ராஜா இங்க திருவள்ளுவர் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா துறவிகளுக்கு வேணாங்கிறாரு இல்லறத்தார்னா வச்சுக்கலாங்கிறார் என்பது கருத்தாக சொன்னார் சொல்லாம அப்படியே சொல்லாம அடுத்த குரல் என்ன கொலை வினையராகிய மாக்கள் புலை வினையர் இந்த புலையன் புலையன் வேற யாரும் இல்ல இந்த கொலை செய்யறான் பார் அவன் எல்லாம் புலையன் போடான்ட்டார் பா யாரு திருவள்ளுவர் கொலை வினையராகிய மாக்கள் வினையர் புண்ணு தெரிவாரத்து கொண்டு அந்த அங்க என்ன பண்ண விஷமும் பருமையில விஷமும் ஐயா இப்படி சொல்லிவிட்டாரு அடுத்த குரல்னாரு நீ ஒண்ணாப்பா கொலை வினையர்னா அதையே தினமும் நறுக்கு நறுக்குன்னு வெட்டிட்டு இருக்கான் பாருங்க அவனை சொல்லிச்சு வேள்வியில என்னைக்காவது ஒரு நாளைக்கு செய்யறது கொலை இல்லை இப்படி எழுதிவிட்டான் மனுஷன் என்ன பண்றது கொலை வினையர்னா அதையே சுத்திட்டு இருக்கிறாள் இருபத்தி நாலு மணி நேரம் இருபது முப்பது நாள் சுத்திட்டு இருக்கிறேன் அவன் கொலை வினையர் தான் என்னைக்கோ ஒரு நாளைக்கு எப்பாவது வேள்வியில ஒரு பெரிய நன்மை வர்றதுன்னா உம் ஏத்துக்கனர் இது சாமி நீ வேணா முக்கு எங்க திருவள்ளுவர் உம் தள்ளுன்ட்டு இங்க இந்த மாதிரி தான் விஷமம் பண்ணார் இந்த இடத்த யாருமே ஏத்துக்க முடியாது என்னுடைய திருக்குறள் பதிப்புல எட்டுணையும் பொருந்துவதன்றாம் ஒரு அம்மியில கூட இது பொருந்தாது போடான்னு இங்க பரிமையில கற்பூரி பிடிக்க வேண்டியதான் வேற வழி என்ன பண்றது என்னது கொலை வினையர் என்றதனால் வேள்விக்கண் கொலை கொலை என்மை அறிக பரிமையில இங்க ஒத்துவோமா இங்க ஒத்துவோமா அதனாலதான் தமிழருடைய நெறி தனித்தன்மை வாய்ந்தது ஆரியரோட இணைந்ததல்ல இதெல்லாம் நல்ல சிவவேள்வியில் செய்ய சொல்றோம் இங்க பெருமானி எரியில் எரியில் அப்படியே வந்து ஒளிகாட்டுவதாக அந்த பெருமானுக்கு நெய்யும் மற்ற மற்ற சாதாரண தானியங்களும் இவற்றை வைத்து வேள்வி செய்து பெருமானி என்று வணங்கலாமே தவிர அதை தூக்கி உள்ள போடக்கூடாது அது உங்க வேள்வி இது சிவவேள்வி இந்த வேள்வியைத்தான் ஞானசம்பந்தர் கற்றாங்கு ஏரி ஓம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய என்று அதனால இந்த வேள்வி இங்கதான் இந்த இது மாதிரி ஒரு நான்கு ஐந்து இடங்கள் செஞ்சிருக்கிறார் பரிமேலகர் அந்த இடத்தை கருப்பு பிடிக்க வேண்டியது உண்மைதான் அதுக்காக இருந்து கடைசி வரைக்குமே பரிமையில் வேண்டாம் நான் தான் சொல்றேன்னா அது சரி வராது அது திருவள்ளுவருக்கு போகணும் என்ன என்னப்பா திருவள்ளுவரை எப்படி வச்சுக்கிறது அப்படின்னாரு குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் தராசு திருவள்ளுவர் ஐயா ஒருத்தங்கிட்ட நல்லது கெட்டது ரெண்டும் தான் இருக்கும் அத குணத்தையும் பாரு குற்றத்தையும் பாரு அதுல எது அதிகம்னு பாரு குணம் அதிகமா இருக்கும்னா சரிதான் போன குணத்தை எடுத்துக்கோ அந்த வகையில் தான் நாங்கள் பரிமையலகரை பாராட்டுகிறோம் திருவள்ளுவர் தராசது சாவ முன்னாள் தக்கன் வேள்வி தகர்தின்றி அவருக்கு திருக்குறள் திருக்குறள் விருப்பம்னு இந்த மாதிரி எல்லாம் இது மாதிரி எடுத்து ஆராயணும் தப்புன்னு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சது நல்லதுன்னா ஓஹோன்னு பாராட்டுறது எல்லாமே நல்லதுன்னு எந்தெந்த விதத்தில் நல்லா பாராட்டணும் என்பதெல்லாம் நம்ம நினைக்கணும் பல இடங்கள் ரொம்ப அருமையாக இருக்காரு சாவ முன்னாள் தக்கன் வேள்வி தகர்தின்று இந்த தக்க என்ன பண்ணா ஒரு வேள்வி செய்தான் என்ன வேள்வின்னு கேட்டா சிவனை நீக்கி வேள்வி ஏன் அப்படின்னாரு இவர் வந்து இவர் தான் மாப்பிளைய கண்ணால எரிச்சு விட்டார் மாப்பிள்ள யாரு தக்கனுக்கு மாப்பிள்ள யாரு மன்மதன் ஏன் அப்படின்னாரு இந்த மாதிரி அந்த குடும்ப தகராறு தான் வேற ஒன்றும் இல்லை அல்லவா என்னைக்குமே பிரச்சனை நீங்க படிக்கிற காலத்திலயும் வராது நீங்க திருமணம் ஆன காலத்திலையும் வராது குழந்தைகள் சின்னஞ்சிறுசா இருக்கும் போதும் வராது அதாவது கல்யாணம் கொடுக்க பண்ண ஆரம்பிச்ச பிறகுதான் நம்ம கிட்ட சிக்கலே வர்றது இது இங்க யாரையும் குறிப்பன இல்ல கற்பனையே இன்னும் வயசாகி போச்சுன்னு வருங்க இன்னும் அதிகமான சிரமம் தான் வயசே ஆகி போச்சுன்னு வச்சுங்க பெருசுகள் இப்ப நாங்கெல்லாம் பெருசுகள் அப்படின்னு அது ஏதாவது ஏதாவது சொல்லிட்டு இருக்கேன் பெருசுகள் அப்படின்ட்டு <laughs> ஏன்னா அதை மதிக்க மதிக்க கூடாதுன்னு அர்த்தம் மதிக்க கூடாது ஆனா இப்பதான் என்ன அதிக பொறுப்பு ஏன் ஏ இன்னைக்கு தம்பியை வந்து மத்தியானம் அழைச்சிட்டு வரணும் பருவத்துல இருந்து யாரும் இல்ல தாத்தா என்ன பண்றாங்க அழைச்சிட்டு வருவாங்க தாத்தா வருவாங்க போ என்று அவங்க காதலே பெருமையிலே சொல்லிவிடுறது என்ன அர்த்தம் பன்னெண்டு மணிக்கு இது போய் அழைச்சிட்டு வரணும்னு அர்த்தம் இப்ப ஆர்டர்னு போடல இப்படி ஒரு ஆர்டர் தான் இது மறைமுகமான ஆணை <laughs> தாத்தா வருவாங்களா உனக்கு என்ன வந்திருக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க நல்லா பன்னெண்டு தான் பதினொன்றைக்கு வந்துட மாட்டாங்களா அப்படின்னு அர்த்தம் போன்னு அர்த்தம் ஜீவே ஜீவே இந்த பிரச்சனை எப்ப வருது அப்புறம்தான் பணிக்கு வந்து நீங்க பிள்ளைகள்லாம் பெருசாகிற வரைக்கும் நானானையிட்டால் அப்படி போடுது பம்பே இல்லை அதுக்கு பிறகுதான் ஆணையெல்லாம் பூனை இட்டால் ஆயிடுது சிவ சிவ இங்க யாரையும் குறிப்பன் அல்ல கற்பனையே அப்படி வச்சுங்க என்ன பண்றது அதனால இந்த தக்கரை வந்து இருபத்தி ஏழு பெண்ணை பத்தான் எங்கேயாவது பண்ணா அஞ்சு பெண்ணு பெத்தால அரசன் என்னமோ ஆகுவான்னு சொல்றாங்க இவன் இருபத்தி ஏழு பொண்ணு பத்தான் ஆனா ஒரு நல்ல யோசனை பண்ணான் சரி இருபத்தி ஏழையும் தனித்தனி மாப்பிள்ள பார்த்தோம்னா தனித்தனியா ஆடி கலைச்சி அவனுக்கு ஐப்பசி கலைச்சி அவனுக்கு அஞ்சு விரலையும் மோதரம் போட்டு மைனர் செயின் போட்டு நாளைக்கு குழந்தை பிறந்தன்னு வச்சுங்க அதுக்கு வேற பத்து பவுன் போடு பாஞ்சு பவுன் போட்டுக்கிட்டு அறுத்து விடுவான் யார் இருபத்தி ஏழு மாப்பிள்ளைங்க சேர்ந்தான்னு என்ன பண்ணுவான் அறுத்தே போடுவான் டக்குன்னு ஒரு ஆளே எங்க போனாரு இந்த மாப்பிள்ளைனாலே ஒளிஞ்சுட்டான் சார் அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்தான் நீங்க சரி இந்த இருபத்தி ஏழு பொண்ணுக்கும் வந்து ஒரு மாப்பிள்ளை கொடுத்தா தானே இருபத்தி ஏழு பொண்ணுக்கும் ஒரே மாப்பிள்ளைகிட்ட கொடுத்துட்டோம்னா பம்பு இல்லை சார் நம்ம பொண்ணுக்கு தானே இருபத்தி ஏழு படம் எடுத்துக்கிறோம் தீபாவளிக்கு மாப்பிள்ளைக்கு ஒரே ஒரு வேஸ்ட் தானே விடுறா அப்படின்ட்டான் <laughs> அவனுடைய ஐடியா என்ன இருபத்தி ஏழு பொண்ணையும் ஒரே ஒரு மாப்பிள்ள யாரு சந்திரன் அந்த சந்திரனை கொடுத்து ஆனா ஒண்ணும் மாப்பிள்ள இந்த இருபத்தி ஏழு பொண்ணு ஒண்ணு கொடுத்துருக்குறோம் எல்லாம் கண்ணீர் பொண்ணா பொண்ணா வளர்க்கல கண்ணீரா வளர்த்துருக்கிறேன் ஒரு பொண்ணு கண்ணு கசங்காம வச்சுக்கணும் நீங்க அப்படின்னு சொன்னவனே சரி மாமா இருபத்தி ஏழு பொண்ணு அப்படி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க மாமி இவன் தக்கனுடைய மனைவி என்ன பண்ணுவான்னு கேட்டா அப்ப இந்த காலத்துல மாமி எல்லாம் மாப்பிள்ளைகிட்ட நேரா பேசுறது இல்லை அந்த காலத்துல எனவே கதையை முக்கால அடைச்சுக்கிட்டு என்னமோ பொண்ணெல்லாம் பொண்ணு